दीपज्ञादिगुणान्नविदेन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् सदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमध्यसपदाम् जयक्मरुक्मव्यामोदश्रीरायणाय मेने अस्मद्गुरो रामाय शरणम् प्रपद्ये मातापितापुरे स्नेहा பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நூறாயிரம் பல்லாண்டு துண்டோள் மணிவண்ணா வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையம் வல்லாண்டு வடிவாய் சோதி வளத்துறையும் சுடராழியம் வல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் வல்லாண்டதுண்டாள் மணிவண்ணா உன் தேவடி செவ்விதிருக்காயிரம் வல்லாண்டு வளமார் மேல் வாழில் நமங்கையும் வல்லாண்டு வழிவால் ஜோதி வளத்துறையும் வல்லாண்டு வளைபோல் புக்கமுழங்கோ பாஞ்சலியமும் வல்லாண்டு வந்து வண்ணம் மணவங்கொன்பேன் பாடுமணமுளை பத்தருள்ளேர் வந்த பல்லாண்டு கூறுமின் குலத்தை கதிபதியாய சுரைராக்கதரை இந்த குலத்தை உடைத்து கலைந்த இருடேகே சந்தனக்கே குலத்தில் உள்ளேர் சொல்லி பண்டை குலத்தை கவிழ்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு தந்த தந்தை தப்பன் ஏழு தொடங்கி பந்து வழி வழியார் செய்கின்றார் பேர்பழிகன்னதன் தொடராளி துகழ்துரை சக்கரத்தேன் கோயில் பெரியாளே உத்தந்தனண்ண கொடி கொடியாட் செய்கின்றாய பருமல நியதோ மத்தானி சேவகமே படுத்தவை நாகலை பல்லு கொண்டானுக்கு பல்லாண்டு பொருதும் பெருமாவும் துணை கொடியோம் அழித்துப்பட்ட அண்ணாளே அடியோங்களுடைய குரல் விடுபத்திருந்தது திருமதுரையில் குணித்து ஐந்தலைய பைனாக தலைப்பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதல் கொண்டவில்லா நிகழ்த்தியருகான் அபிமானிதுங்கன் செல்வனை போல திருமாலே நான் உனக்கு பலபடியால் நமோ நாராயணாவின் நாமம் பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவன் பவித்திரனை பரமேண்டியை சார்ந்தம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டஜத்தன் விரும்பியதான் நமோ நாராயணாயவென்னே பல்லாண்டும் பரமாத்மனை சோழ்ந்திருந்தேத்துவர் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டுஜத்தன் விரும்பியதோ நமோ பரமாத்மனை ൃതാമൃതം വിത്തുനാമോദനം സർവാന്തം ദേവമാമയം സഹസ്രഭാഗോപ്രണയത്തമാമ്യം നമാമ്യം ദ്രാവിഡ രാമാ பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்தவரம் செய்தாதமிழ் பேரந்தரிக்கும் பேரால் உள்ளம்பரா வாங்கிவரும் சோலை கருணாயகமாய் ஓட ஆண்டவர் கருணாயக வந்த காலர் சிதைய பானைய இம்மையிலே உலகுடன் ஆண்டவர் திருநாரணந்தார் காலம் பெற கருணாய் கவர்ந்த கால சிதைய பானைய இம்மையிலே பிச்சைதான் கொள்வர் முரசங்கள் முத்தத்தை அம்பிருந்தவராய் போவர்கள் ஆதலில் நோக்கனா நின்மலின் பர எனத்தோருவங்கள இவ்வுலகாண்டுகளின் மாயலால் மத்த கண்ணிலம் படைத்தால் மலகளிலத்தவன் பாலம் மணிமின் திருவருள் அண்ணன் அஞ்சேத பைம்போம் பள்ளி அணிமன் குரலார் இன்பக் கலமையமுதுண்டார் செல்வர் மணிமென்னமேனி நம் மாயவன் பேர் சொல்லி வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாய்ந்து மாய்ந்து ஆழ்ந்தாரன் நல்லால் ஆழ்ந்தார்கள் வாழ்ந்த நிற்பர் என்பதில் எனக்குரில் ஆழ்ந்தார் கடல் பள்ளி அண்ணனடியாராமின் துறையுனை ஆரோரடிதல் உண்டாந்தமே தூமன் வழிபடவார் இழக்க பின்னந்து கோமின்துழாய் நிரப்புகள் மன்னர் கொடைக்கடன் போன்றிருந்து இணங்கி உடனாக்கின ஆங்கவனையில்லாம் கொண்ட போகத்து மன்னியம் மேல்வர்கள் மேல்வில்லை பழங்கொணரவனையார் திருநாமம் வழிவின் பத்தார் எடுத்து ஐம்புலன் வெண்ணு செடிமண்ணு காயம் செத்தார்களே ஆங்கமனை இல்லாத மேல்வார்கள் மேல் வெள்ளை கொடிமண்ண பொல்லுடை அண்ணல் கடல்கள் குருகமிழ் நோக்கி எல்லாம் விட்ட இருகளிற பெண்ணு ஞானிக்கும் அப்பயனில் மறைகளிலே சமைப்பத்து விடாவிடல் உயப்புமாறன் கண்ணன் கடல்கள் மேல் கொய்வோம் புயன்றோர் சீர்தொடல் பாடலிபத்து அக்காமல் கற்பவர் ஆழ்துயர் போகுயர் பாடலே உயப்புமாறன் கண்ணன் கடல்கள் மேல் கொய்வோம் குருகோத்தரகாமன்குத்தேய சீர்துடைப்பாளரிமை பத்தம் அக்காவல் கற்பவர் ஆழ்துயர் போவியல் பாலர் ஆலனாய் ஏழுலகுன்னு பரிவின்னே ஆளிலை அன்னவசஞ்செய்யும் அன்னலாரிடமேலனே தன்னந்துழா என்னே மாலுமால் வல்வினையே மடவல்லி ஆலனாய் ஏழுலகுன்னு பரிவின்னே ஆளிலை அன்னபதம் செய்யும் என்னுடைய ஆட்சியர் சம்படம் கொல்லம செய்து குறவை பிணைந்தவர் நாரதராயண்ணே சொல்லுமார் சோழ்வினையாற்றிய பாவாரியல் வேத நன்மாலை தேவர்கள் மாமுனிவர் இறைஞ்சு நின்ன செம்மந்துராயண்ணே கோமார் கோவிலையாட்டியே கோலவன் புகழ் கொண்டு தமிழ்கள் பேதங்கள் சொல்லி மேலணி பைம்பொந்துடாயண்ணே போதுமார் ஊர்வினையன் தொடர்ந்தோழியே பின்ன பொருட்ட எரிவேள்கள் கோழியார் அகரடங்கேண்டவரங்கள் மேலே பைமாந்துழாயன்னே ஓதுமார் கோழிநடந்தன் மடந்தையே மண்கவள திருநாதினை தரங்கொள்கார் மார்பில் வைத்தவர்காலின் மேலோந்தன்னுழாய் மலர்க்கே இவள் மடங்குமார் வானுதலே என் மடக்கொம்பு வாழ் இளங்கனகர் അമ്പവീപ്പവൾ താലിടവേലണേളായി മലക്കേ ഇവൾ നമ്പുമാൽ നാളികൾക്കൻ ചെയ്യേര ഓർ പെൺപത്ത് നഴിയന് എങ്ങനെ ഞാൻ மரணமென்ன துழா என்ன இங்கனே சொல்லும் இலா பகலின் செய்யுடைப்பேவை என் கோமல என் சொல்ல என் மதுமல்லன் நங்கனே கண்ணன் கடல் துழாய் முன்சை போன் பெண் முழக்கென்னே நம் கண்ணன் கடல்கள் மேல் மலிபுகழ்வன் குருகோ சடகோபன் சொல் இப்பத்தம் வல்லவர் மலைபுகழ் வானவர் காவர் நற்கோவையினால் நீர்க்க நம் கண்ணன் மேல் மலிபுகழ்வன் குருவோ சொல்லுகளாயிரத்து வல்லவர் ஏத்து நிறுத்தமிருத்தாய் அதிலங்கை பவனி எச்சில குணித்தாய் உடனல் ஞான மறுப்பது வகையானேலோவே போதால் வணங்கே நேலம் நின் போவகையானேனிக்கே போசும் சாதனை கோபமாயாய் புரட்டு ஏத்தனிருத்தனிருத்தாய் மதிரலங்கை கோபமீயத்தில் குணைத்தாய் உடனல் ஞான மறுப்பது வகையானேலோவே போதால் வணங்கே நேலம் நின் போவகையானேனிக்கே பூசம் சார்ந்த நெஞ்சமே புனையங்கண் துணைய வாதகம் செய்மாலையே வான் பட்டாளிய மகளே என் கைகோ பூச்சையே ஆயே ஐந்து பூதமாய் இரண்டு தொடராய் நாராயணனே ஒன்னாக மகத்தடக்கி ஆவி மாய்த்த ஆயமாயனே வாமனே மாதவா தன்மாலை கொண்டு உன்னை நின்போ தன்மாலனிடமுடைக்கு உலயங்கம் காதல் கனகத்துவாதி முடிமுதல என்னில் வழிவரங்கர எருமாடி மகுதே நவில்லங்கே தெய்வமகுதே கண்ணனும் மீரானும் மார் வெங்கங்கையேந்தினால் நாலபத்து மண்டு விழுந்த நாராயணனே என்னழைத்தால் ஒன்னம் பாராயிலும் கோலமாமென்னைக்கு உன் கமல வண்ண உலகங்கள் நீத்து மண்கொண்ட கோலவாமனா நீரம் கொண்டு ஏத்தமாட்டேனே உன் முறைகள் சொல்லி திருவுருவம் என்னதாகி மேலையாகி மேலையாய் ஏறுலே உலகமே துண்ணிமத்துமாய் நின்ன சோனியானமோ புயா என்னதாகியம் என்னதுன்னதாகியம் என்ன வண்ணமே நின்னாய் என்னுரைக்கவல்ல மேல உன்னுழப்பில் நேர்த்தி வெள்ளத்தில் கரைக்க வெண்ணுகள் வண்ணார் காதல் மையலேறிழப்பிலாத பரம்பரனே பொய்யிலாத பரஞ்சுடனே இனத்தல்ல யாருமே ஏழுலகம் முத்து மேத்தே பின்னையந்தான மேத்தில தன்னையே தவே தொடங்க அமுதமாகி திட்டிப்பா யான பெம்பிலானயத்தினே மதேரே கண்ணனன் கடல்கள் மேல் செய்யராமரை பலன தென்னங்குரு வையமத்தோர் இவயமத்தம் வல்லார்கள் வையம் மண்ணுவே திறந்து வெண்ணமாழ்வார் மண்ணுவாயம் மத்தின்னவேறு கண்ணனன்கலர்கள் மேல் சுயராமரை பலன சென்னன் குருஹோத்துரவேறு இவயம் மத்தம் வல்லார்கள் வையம் மண்ணிலே திறந்து வெள்ளவாழ்வர் மண்ணுவே வாமனன் மண்ணிலே வண்ண விண்ணை தொழுகவன் மேவே மல்கனே கடல் வண்ணன் என்ன வண்ணே என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்க வாமனன் மன்னது வண்ண பின்னை தொழுகவன் மேவே வைகுந்தமன் மல்கனே கடல் வண்ணன் மண்ணே என் பெண்ணை பெருமை சிதரன் மூர்த்தி என் தெய்வ உதவிமார் செய்கின்றதும் தம்பியை பெறுவே அச்சுதரன் எரியந்தங்காத்தை தெளிவு என்னுடைய கோவிந்தரணியாய் மலர்ந்தால் வினைவிளையாட்டியன் பெத்த சிறுவனை முன்கை சிறுவான் செய்கின்றலம் கண்டு கொடிய விங்களை காட்டி ஒளிமொழி வண்ணனே என்ன இன்னதுன்னத்தில நோக்கி நெடுமாலே எண்ணினமையல்கள் செய்தார் என்னுடைய கோமல கோமலவான் வெண்ணை பொழிவு கோவிந்தன் மேத்தனவெண்ண போவிலன அகத்தின் பின்பாய் அவன் கிடக்கை தன்ன கோமலவல்லியை மாயோன் மால் செய்து செய்கின்ற குடமுடைத்தாடு கோவிந்தனாமனாவோடு வாய்த்த குலலாது கேட்டு மாயவன் என்ன மையாமே அவன் எல்லா உலக கண்ணன் படை விருதம் வேடக்கானு நெடுமாலடியாருடாய் மலர்கானே நாரணன் கண்ணீரண்டம் தெரியும் தேராதுமாயோத்திருமன்னரைக்காடு திருமாலை கண்டேனே என்ன ஒருவட வண்ணங்கள் காடு உலகளந்தான் என்று எல்லாம் கோயிலே என்ன மெருவிளம் வேவிளமோவா கண்ணன் கடல்கள் காடு வீரடம் உண்டானே என்ன கரும்பு மேகங்கள் காடு கண்ணன் நேரப்படுவாடு பிசாலுடன் செல்லும் அரும்பெரும் பெண்ணினமாயோன் അയാത്തി അഴപ്പിക്കുന്നായ മൃത്തുമ്പത്തിനാക്ക് അകടവേ നീനാക്ക് കൊല്ലം ഇയക്കൻ മഴക്കൻ തുളുമ്പ വെവിയൽ കൊല്ലം പെരുമാനെ വാഴന്ന കോപം മയൽ പെരുങ്കാല എൻപേലേക്ക് എൻ ചെയ്യാൻ വൻകുരഹോ തുറകാവൻ சொல்வனையார் சொன்ன பாடல் ஆயிரத்துள் வைகுந்தம் நம்பி எல்லாரும் திருப்பாயத்தெங்கண்ணனை வன்குரு துணகாவன் சொல்வினையால் சொன்ன பாடல் ஆயிரத்துள் வைகுந்தம் நம்பி தொல்வினதீர எல்லாரும் தனிக்கால் செல்ல வீமிழ் ஆத்தல் மிக்காலும் அம்மாடு எம்மா விளந்தான் தொழுது சொல் மாலைகள் ஏத்தனோ தேர்க்கு இனி அந்த குறையிலும் தனிக்கோள் செல்ல வீமிழ் ஆத்தல் மிக்காலும் அம்மாடு எம்மாய் விழந்தான் போரி என்ன கைகளாரா தொழுது சொல் பாடல்கள் ஏத்தனோ தேர்க்கு இனி என்ன குறையினார் மலர் மேல் உறவால் உறவார் வினன் செய்யகோணத்தரங்கண்ணன் பின்னால் பெருமான் உள்ள பெற்றேன் மெய்யனோர்கள் முழுதும் வியனோர்கள் எல்ல நிகழ்ந்த நம்மத்துடன் வீமிழ்தீரன் மலர்கண்ணன் பின்னார் பெருமான் வினபாகமேவெம்பிரான் தூயம்புள்ளுடையாய் அடலாளி அம்மாளகி நல்ல பெற்ற ஆவியன் ஆவியை யாரையன் செய்த வார்த்தையாத்த நல்ல வைகாட்டும் அம்மாடே அமரரும் எல்லா பொருளும் தன்னை நாளும் மகிழ்வை காத்தில் முன்னங்கொழியே வினநோய்கள் கரியனே வெளியனே உருவேயட பிரியமானத்தனங்கண்ணன் பின்னார் பெருமானே உள்ளப்பெற்றற்கு அரியலுண்டோழக்கு இன்னொரு ஒத்தாரம் மிக்கார்களே தன்னலை கொண்டாடு எல்லா உலகம் மழைகாத்த வியானை நங்கை திமிழ்ந்தனை ஞானத்தார் உனக்கு பெருமானை சொல்லுமார் அமைக்க வல்லேற்கு இனியாவர் நிகரத்தும் வானத்துள்ளம் பெற மண்ணல்ல மண்ணங்கள் தானத்தை என்று வியந்து விடாது நின்னால் சங்கள் தலக்கை அவனை குடமாறிய வானக்கோனை கவி சொல்ல வல்லேற்கு இனி மாறுண்ணே கிடந்து கிடந்த கிடந்திருந்த கொண்டகத்துறவே பிறந்த மனங்கோடியவான் வந்தால் தனது உலகனின் தன்னை வந்தவள் நோர்கரோத்து அறியார் இன்பமாறியமலை வேங்கரத்தன்னை அரிமாராய பெம்பு குளிர்கோள் குரு அறிவாரஞ்சோ சொல்லாயிரத்து பத்தால் வேறி மாறாத பூமேல் இருப்பார் வினை தீர்க்கும் மாறாத தன்னன் மலை வேங்கரத்தன் நகை அரிமானாத பெண்புலம் புரோர் சொல்லாயிரத்து பத்தால் வேறி மாறாத பூமேல் இருப்பார் வினை எங்கடன் நாடு மன்னவேர் ஓர் பாலை உண்டவர் உத்தரன் போர்பாகுதான் செய்து அன்னை வரவில் வைத்தார் மாய போர் பாகனாக்கு இவள் சிந்தருளாய் திசைக்கிலே எங்களன் அருமன்னமே போர்பாளி முன்னவள் புத்தனல் நோய்துவே தான் அன்னை வரவில் வைத்தா மாயப்போ தேர்பாகனார்க்கு இவள் சிந்தருளாய் இவள் நாய் இதுவே கபரன் தெய்வம் இழப்பெண் நிலங்காடு சக்கரம் எண்ணி வாழ்க நிலைக்கா நீர் சைக்கித்திராகில் நன்னயல் பெருமிதுகாமே இக்கட்டுவித்து கொண்டு நீர் விமானம் செய்து அங்கோ வெள்ளமிடத்தையும் முடி மாயப்பிரான் அழல் வாழ்த்தினால் அதுவே இவருத்த நோய்க்கும் அது மருந்தாகுமேந்தாகுமென்னோர் மாய வளர்ந்து கொண்டு நீர் வருந்தோறும் மத்த சென்றோர் அலுவலத்தின் பயந்தாகவே உலகேழம் விழுங்கி உழ்ந்திட்டார் பிறந்தவன் பேர் சொல்லுகிறேன் இவரை பெரும் இவரை பெரும் வருது இவ்வளங்காடுதலன் நந்த உவனை தடங்கண்ண கோபச் செவ்வாயும் பல தடா திருநாமத்தால் தவறப்பொழி கொண்டு நீரிட்டிருந்தலில்லை நீரணங்காடுவதென்னவே பிரியமருகின்றவில்லை தன்னை அங்கோராடுங்கள் நம்பராய் சுரங்கையிலிருந்து நம் தோல் குறைக்கப்படும் தங்கண்ணன் பயன் வணங்கீர்கள் மாயப்பியார் தமிழகம் வல்லாரை கொண்டோ விண்ணோர் பெருமான் விருப்பாதம் நீரணங்காடுகள் கேள் மகளத்தமலை வெங்கே நாள் மபல சொல்லி நிரணங்காடும் பக்கம் சேவன் இந்நோய்க்கு மீற மருந்து ஊர்மையில் கண்ணபியான் கடல் வாழ்த்து விழும் அமரையல்லால் நும் தொழிலாளி ஆட்சி சேர்ந்த துக்கசீரத்தால் யுவபத்திரிகளும் தொழிலாளி பாடவல்லார் துக்கசீரமில்லா திரியலேலம் செய்வினதா பெருகா ஞானமுண்டா ஞானமோப்பி நாராயணா என்னென்னோரம் யானிருந்தே கைதலை பூசலிட்டால் கோலமேனி காணவாராய் ஞானமுண்டா ஞானமூர்த்தி நாராயணா என்றாரம் கைதலை பூசலிட்டால் கோலமேலி காணவாராய் கோழியம் கோதிலிரு என் வல்லலையோவையும் கொண்ட வாமனாவாயின் அகலம் நான் இழந்தோடமிட்டால் கள்ளமாயா உன்னை என் கண்காண வந்தீர எத்தனை வரன்கள் தாவிவை எங்கொண்டவந்தாய் தாமோதரா என் கோவிலஞ்சுருகி கண்பணி சோழனின்னால் பாவினி என்னன்னு சொல்லாய் பாவியன் காணப்பே தாமரை கண்பீர அணிதம் பண்மேனியந்தாய் இன்னொருடா என்ன திருடகையன் நான் எங்களுடன் பெணிவாரோர் காண மாட்டார் பேருடைய பழையாரே ஆழ்கடலை கடைந்தது பழைய உன் தோள்கள் நான்கு கண்டிட கூறுங்கள் கண்ணீர் கொண்டு ஆகிது வந்து வந்து இப்பொழுதே வந்தியா என்ன ஏழைய நோக்கி உன்னை காண்பான் நாக்கு நீ நாள்தோறும் என்னுடைய அருந்துராயன் கண்ணியம்மா நான் உன்னை கண்டு கொண்டு கையலார நின்று பாதங்கள் மேல் ரெண்டு நீமுள்ளவோ கொண்டு ஏத்தி பாடியாட சூழ்நிலையான துள்ளே வந்துராயன் கண்ணி வேந்த ஐம்புடன் வெள்ளையில் கரவனாய காலந்தோற பூ பறித்த பல்வினையோர்பாய் தலையில் எங்கு காண்பன் சக்கரத்தன்னைய தன்னை என்ன தாழ்ந்து கண்ணே திரும்ப பக்கம் நோக்கி நின்றளந்து அவியன் காணியூர்த்தியாய வேத விளக்கினை என் தக்கையான கண்களால கண்டல் தன்னால் தாமரை கண்ணன் தன்னை குழுமாடு பெண் குழுவர் மரண்டடகோவனிலாதோன் தமிழ்கள் ஆயிரத்துளிப்பத்தும் தழுவா அடியார வல்லார் வைகுந்த பேருந்தார் தாரை கண்ணன் தன்னை குருமாடத்தின் குருவோ மாரண்டனகோர் அழியாத உன் தமிழ்கள் ஆயிரத்துறை பத்தம் அருவாப்பாரியாத வல்லார் வைகுந்த பேருடையார் நிசமானன் திருமண கூறாளந்தனை மணிமாலை குலவிடம் திருமேலே கூடாளும் தனி உடம்பன் குளங்குளமாதுரையாக மலர் மாதுரை மார்பன் அணிவானத்தர பருத்தோல் அடலாளித்தர கையானம் பிழையாமே அடியேனை பணி கொண்டாய் மணிமாயங்கவராத மடனஞ்சால் குரவில்லா மகள்தாய் வைத்த மிகுஞான கடும் மனத்தால் மன மணப்பெண்ணை பொறியினால் மனவெழுவார் பொறுபடைய நடத்துவார் கை அடையாவின் கழிகோள்கை சரையனார் தவறாதா தலைநிலத்தால் குறைவிலத்தால் குறவில்லா தனித்திரையில் விழப்புத்த கிருமொழியால் காரணமா கிளறு கண்ணறிந்த கணவனுடைய ஞானத்தை அறிவிக்காந்தவராதா அறிவினால் குறைவினால் குறைவில்லா அகழ்ஞானத்தவரறிய கிரியமான மாறாத கிளவழியார் துறையுடையார் துறவில்லா கிளர்ந்தெழுந்து கிளவழியை அகல் மாதொன்றை பழம்புரியன் மணி நீரா உடலுடையார் குறவில்லா பெருமுழக்காரே எரியுலகம்பகமோது குருநாமந்து அமரலோன் பணிந்த விரிபுகழார் நான் கவராதா மேகலையால் மேகலையால் உறவில்லா உலகெல்லாம் நன் யோகனைவான் கவராதா உடம்பினால் குறைவில்லா உயிர் விரிந்த விருந்த மகத்துண்டா கிடந்ததபோல் துணிமலவா அசுரர் குலாம் துணிக்குழந்தாய் முடிய தனியொரு கூறமந்துரையோ உளம்புடையான் கவராத உயிரினால் குயிரினால் குருவில்லா உலகேல் தன்னுடைக்கு தயிர் வெண்ணதுண்டாடே தரங்குரு ஆயிரத்துளிப்பு பாப்பத்தால் வைரம் சிறப்படத்து வைகம் தன்னு உறவில்லா உலகே தன்னுக்கு பெயர் வண்ணையுண்டாடு தொடர்ந்து ஆயிரத்துறை பார்த்தால் வைரம் சேர்ப்பிடப்படத்து வைகம் தன்னு என்னாரா துயர் விளக்கு கவரம் வருதே தன்னாவாதடியேனை பணிகண்டாய் சாமானுவைப்ப நல்லுத்தார் கலந்தேங்க என்னாராத்தியல் விளக்க இவையன் நவுளைந்தாய் உலகளக்க விளம்பருகே தன்னாவாதடியேனை பணிகண்டாய் சாமானாருங்கிறமாறு தமருத்தார் தலைத்தவை பேரு இவையன் நான் குமார குமார விரைகொண்டாய் அடியனை குறை கொண்டார் பெருங்குளம் மலர தமருத்தார் வெளிய வண்டார் பூங்குழலால மனைவழிய உயிர் மாறல் உலகியற்கை கடல் வண்ணாடிய பண்டே போதாது உன் அடிக்கை கோய் பணி கொள்ள கொல்லன்னு இவையன் உலகியாலே மணிவந்தா உலகழக்க பல்லம் பரிது பல்லல் செய்தடியேருளகில் நிற்பன வந்து மனது ஆங்குயிர்கள் பிறப்பிறப்பு இவையண்ண உலகியற்கை வாங்கரணி மணிவண்ணா அடியே மனதுக்கு விளைப்படுத்து குமைத்திட்டு கொண்டு வந்தார் அறப்பொருளை அறிந்தோரார் இவையண்ண உலகியற்கை முடியாதே உலகில் உனக்கொடி கொண்டாய் இனிய உலகத்து நிற்பனவும் திருவனது நீயே பத்தர் பொருளும் இன்னே பிறப்பு பிணிகள் நிவழொழியா கூறிய கொள்ளடியனை ஈட்டினை வைத்தமைத்த இவையோர் வாதனை கையிலில் கழித்து என்னையன் குழஞ்சோடு உயர்த்து கூட்டறிய திருவழிக்க எஞ்ஞான கூட்டுவின் குரகலர்கள் இமையோரும் தொலாமக செய்து ஆட்டுதினி அளவடையாய் அடியே எல்லாம் விடுத்து என்னையும் திருவடியே சுமந்துடலாம் கூட்டறிய திருவழிக்க கூட்டு கூட்டியனான் கண்டே திட்டுமாண்டுவள ஐங்கருமை கண்டறிந்தான் தெரிவழிய அறவில்லா சிக்குரியா திருமகள நீமேயாதிப்பா கண்டதது பத்தும் திருவடியாளவிக்க திருவடிதேந்தொன்றுவினே கேதவனை பரந்துடரே திருவடி தேர்மதுகிறது செயங்குருத்தனமே ஆயிரத்திலே பத்து திருவடியாளவிக்க திருவடி தேர்ந்தொன்றுவினே உன்னந்த உலகமேடம் அதுமில்லாதன்னு நான் முகந்தன்னோட தேவரலோடு மணிமாடனே திருக்குறுவரதனால் நின்னாதி பிரான் நிற்கார் மத்தை தைவனாடு யாருமில்லாதன்ன நான் முகன் தன்னோட தேவனோடு இருக்கணும் மணிமாடனே திருக்குறுவரதனால் நின்னாதி பிரான் நிற்கார் மத்தை தைவனாடு வணங்கும் தேவன படைத்தான் அவன் மேவி கொண்டழகாயா திருக்குருகூரதனை பாலியாடி பரவி சென்மின்கள் பல்லுலகீர் பரந்தேவம் பல்லுலகம் படைத்து அன்னுடனே விளங்கி கடந்து விழுந்து கடந்திறந்தது கண்டு தெரியவில்லை அமர் வணங்கும் பல்லுலகீர் தெய்வம் மத்தில் பேசுகிறேன் வணக்கம் பிரமண்டனக்கு பிறக்கும் நாயவனவனே கபாலன் பாக்கத்தை கண்டோம் சோழ்ந்தகாய திருக்குருகோதனோல் ஈசன் பாலோரம் படைகள் என்னாவது எங்கிய திட்டபுராண தேரம் திருக்குறுகோரதனாள் புலிந்த நின்ன பிரான் கண்டீர் பொன்னம்பொயில் சமணவெந்தாக்கியரம் மலிந்து மாது தெய்வீகளம் மத்தொழுந்தெய்வமாக கவரவேசம் பொழிந்தனின் கண்ணீர் ஒன்னம் பொய்யிலோனப்புறத்திட்டு உண்மையின் சேர்த்து வைத்தது நேரம் விடுவத்தால் கமலமோங்கு ஆத்தமல்லவன் மாயங்கண்டீர் அதறிந்தறிந்தோடு பிறப்பென்று மத்தோர் மம்பாடியாடி பணிந்து பல்வடியால் வெளியேறி அடிமை கண்ட மார்க்கண்ட இளவனை நக்கவிதானம் ஒன்றிய கொண்டது நாராயண வேலி மிக்காரி பிரானிற்கா மத்தை தெய்வம் விளம்புதம அபயாவியம்மத்தெந்தன்றால் அடந்து ஆண்ட கரியனாகிய ஆலி பிரானை புலங்கொள் ஞானத்தவை மேல் உம்மை உய்ய அறிவில் மூர்த்தி அடுத்து இத்தனையும் நின்றவன் கொரியமான் உருவாகிய நீர் குட காட்சி பிராணி தேர்ந்தவன் வன்குரு நாட்டமிழ் மகிழ் மாறு மார்பினன் ஆத்தாறு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டு மணிவண்ணா குச்சேபடி செவ்விதிருக்காப்பு நின்னோடும் பிரிவின் ஆயிரம் பல்லாண்டு படிவாய் क्रमः రామానుజారివ్యాజ్ఞావక్కలామవివర్తలా రామానుజారివ్యాజ్ఞాప్రివాదనవగ్గలా హిరంగవ్యాపిని భూయా సాయి లోకయైషమి శ్రీమాన్ శ్రీరంగ శ్రీమణవత్రవామణిరం సంవర్ధయ శ్రీమాన్ శ్రీరంగ శ్రీమణవత్రవామణిరం సంవర్ధయ నమ శ్రీశైలనాథాయ వందే నగరజన్మనే ప్రసాదరప్తరవ ప్రాప్య కైంకర్యధారిణే శ్రీశైలదయాభాత్రం దీవత్యాదిగుణాన్నవ ప్రవణం வாடி வாடிய அடியார்கள் வாழ அரங்கனர்கள் வாழ தமிழோர் வாழ கடல் நேரம் Senhor.